திருச்சிற்றம்பலம் தலம் கொடுங்குன்றம் நாடு பாண்டிய நாடு திருச்சிற்றம்பலம் வாதீர் போல் நீ வெய்தும் மழை மேகங்கிழி தோடி குனர் பிறை சேரும் குளிர் சாரர் கொடுங்குன்றம் ஆநீர் பொல்லி ஐந்தும் மமந்தாடியுலகேத்த தேநீர் போலி மொழியாளோடு மேயான் தீரு நகரே மயில் புல்கு தன் பெடையோடுடன் ஆடும் வளர்ச்சகரல் குயிலின் நிசை பாடும் குளிர் சோலை கொடுங்கொன்றம் அயில் வேல் மலி நெடுவெஞ்சுடர் அனலேந்தி நின்றடி எயில் முன்பட எய்தானவன் மேயவெழில் நகரே மிளிரும் மணி பை பொன்னொடு விரைமாமல்லருந்தி குளிரும் புன்னல் பாயு குளிர் சாரர் கொடுங்குன்றம் கிளர்கங்கையோடிளவெண்மதி சட்டை தன்மேல் வளர்கொன்றையோ மதமத்தமோ வைத்தான் வள்ள நகரே பருமாமத கரியோடரி இழியும் வீரிசாரல் குருமாமணி பொன்னோடிழி அருவி கொடுங்கொன்றம் பொறுமாயையில் வரைவில் தரு கணையீர் பொடி செய்த பெருமானவன் உமையாளோடு மேவும் பெருநகரே மேகத்திடி குரல் வந்தெழ பெருவில் வரையிழியோ இழியோ கூகை குலம் ஓடி திரி சாரர் கொடுங்குன்றம் நாகத்தொடும் இளபெண் பிறை சூடின் நலமங்கை பகத்தவன் இமையோர் தோழ மேவு பழநகரே கைமாமத கரியின்னினம் இடியின் குரலதிர கொய்மாம்பலர் சோலை புக மண்டும் கொடுங்கொன்றம் அம்மானென உள்கி தொழுவார்கட்கருள் செய்யும் பெம்மாந்தவன் இமையோர் தொழ மேவு பெருநகரே மரபத்தொடு மணமாதவி மெளவல்லது விண்ட குரவத் தொடு விரவு பொழில் சூழ்தண் கொடுங்குன்றம் அரப தொடும் இளவெண் பீரை பிறவும் மல்லர் கொன்றை நிரபச் சடை முடிமேலுடன் வைத்தான் நெடு நகரே முட்டாமுது கரியின் முதுவே கள்ளை முனிந்து குட்டா சுனை அவை மண்டி நின்றாடு கொடுங்குன்றம் ஒட்டாவர கன்றன் முடி ஒரு பக்தவையுடனே பிட்டானவன் உமையாளோடு மேவும் பெருநகரே அறையும் மறி குரலோசையை அஞ்சியடும் ஆனை குறையும் மன மாகி முழை வைகு கொடுங்கொன்றம் மறையும் அவை உடையான் என்ன இவர்கள் இறையும் மறி ஒண்ணாதபன் மேயவெழில் நகரே மத்த களிற்றாளிவர பஞ்சிம் மல்லை தன்னை குத்தி பெரு முழை தன்னிடை வைகோ கொடுங்குன்றம் புத்தருடு பொல்லாமன சமணர் பூரங்கூர பக்தர் கருள் செய்தானவன் மேய பழநகரே கூனர் பிறை சடைமேல் மிக உடையான் கொடுங்குன்றை காணற்கழு மலமான தலைவன் நல்ல கவுனி ஞான தூயர் சம்பந்தன நலங்கொள் தமிழ் வல்லார் உன தொடு துயர் ஹேத்து மேழிலோரே சுவாமி கொடுங்குன்றநாதர் அம்பாள் குயிலமுத நாயக்கி திருச்சிற்றம்பலம்